இனி திருப்படையாட்சி திருப்படையாட்சி இது எங்க அருளியது தில்லையில் அருளியது திருப்படைங்கிறது என்ன திருப்படை தொண்டனுடைய படைதான் திருப்படை நல்ல திருநீருட்டு நல்லா அருமையா சிவக்கோலம் பூண்டு இங்கிருந்து நம்ம சரி கிரி வருகிறோம் என்றால் அப்படி ஒரு தொண்டர்கள் போனாங்கன்னா அவங்க தான் எது திருப்படை திருப்படைன்னு பேர் என்னது திருப்படை ஆமா தொண்டர் படை திருப்படை ஆட்சி ஆனா தொண்டர்களுடைய அந்த இது எல்லாம் போவோம் புறப்படுவோம்னு சொல்றாரு சரிங்களா சிவோபாதி ஒழிதல் என்ன சிவோபாதி ஒழிதல் சிவ உபாதினா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உயிருக்குள்ள ஒரு குற்றம் இந்த உயிருக்கு வருகின்ற அந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கி இந்த பெருமானை பாடுகிறார்களாம் பாடுகிறார்களாம் <laughs> உபாதினா துன்பம் அல்ல என்ன உபாதைன்னு கேட்டா என்ன துன்பம்னு கேட்பாங்க உபாதை வடைய சொல்ல வட சொல்லு என்ன உபாதை உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா இருமலா இருக்காது யாருக்கு சொல்லமில்ல அது துன்பம் அதான் அப்போ சீவோபாதின்னு கேட்டோம்னா இந்த உயிருக்குள்ள குற்றம் இந்த குற்றம் எல்லாம் நீங்கும் அதான் இங்க திருப்படையாட்சி என்று சொல்லுங்களா இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் ஒரே மாதிரிதான் படிப்போம் அல்லவா கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பனாகாதே காரிகையார்கள் தம் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே மாலையாமலர் பாதம் இரண்டும் வணங்குதுமாகாதே கண் பண்களி கூர்தரு பாடலோடாடல் பயின்றிடுமாகாதே பாண்டினன் நாடுடையான் ஆட்சிகள் பாடுதும் விண்களி கூறுவதொரு வேதகம் வந்து வெளிப்படுமாகாதி மேன்மலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிரிலே நல்ல அருமையான பாட்டுல இந்த இதெல்லாம் ஆகாதே ஆகாதே ஆகாதேன்னாரு எப்ப ஆகாதேன்னாரு அதான் பார்க்கணும் எப்ப ஆகாதேங்கிறார் அப்படின்னு கேட்டா முதல்ல கடைசி வரியை எடுத்துக்கணும் மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே இந்த மீன் கொண்டு மீன் வலை வீசினான் வலை வீசிய படலம் செய்தானே திருவிழாப்பாணத்தில் அறுபத்தி நாலு திருவிளையாடலில் வலை வீசிய படலம்னு ஒண்ணும் அந்த மாதிரி மீன் வலை வீசியவனாக இருக்க சிவபெருமான் இருக்கானே அந்த மீன் வலை வீசிய காணவன் இந்த உயிருக்கு முன்னே நின்று காட்சி கொடுக்க முன் வந்து விட்டால் இதெல்லாம் வேண்டியதில்லை இதெல்லாம் மேலே சொன்னதெல்லாம் வேண்டியதில்லை ஆனா அந்த காட்சி கொடுக்கும் வரை இதெல்லாம் வேணும் வேறு வழி இல்லை அப்போ எது வேண்டுவதில்லை என்று சொன்னா அந்த மீன் வலை வீசிய காணவன் நேரடியாக வந்து வெளிப்பட்டு விட்டால் அப்புறம் இதெல்லாம் வேண்டியதில்லை எது முன்ன சொன்னதெல்லாம் வேண்டியதில்லை அந்த வெளிப்படுகின்ற வரையிலும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் கண்கள் இரண்டும் அவன்கள் கண்டு கழிப்பனாகாதி ஏன்னா நீ எந்த ஒன்றுக்காக வந்து இந்த மாதிரிலாம் செய்தியோ அது வந்து பெருமான் வெளிப்பட்டு விட்டால் வேண்டியதில்லை பெருமான் வெளிப்படுகின்ற வரைக்கும் நிச்சயமா கண்கள் இரண்டும் அவன்கண்டல் கண்டு கழிப்பன வேண்டும் ஆமா அதுங்களா அதனால எது வரைக்கும் பெருமானுடைய திருவடியை காணுமோ அது வரைக்கும் இந்த கண்கள் ரெண்டும் பெருமானை பார்த்து தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்னா வேணும் காரிகையார்கள் தம் வாழ்வியலன் வாழ்வு கடைப்படுமாகாதே அது நிச்சயம் பெருமாவுடைய திருவடியை நம்ம சார்ந்துட்டோம்னு சொன்னா இந்த காரிகள் காரிகையார்கள் பெண்கள் வயப்பட்ட இன்ப உணர்வு பெண்கள் வயப்பட்ட இன்ப உணர்வு இருக்குது இதுக்கு வந்து வரவும் வராது வந்தாலும் மகிழ்ச்சியும் நமக்கு ஏற்படாது ஏன் அப்படின்னா சரி அல்ல பேரின்பத்தில் தலைப்பட்ட போது இந்த சிற்றின்பம் தானா போயிடும் <laughs> தானா போயிடும் அதனால அந்த இதுல கூட உந்தி பிறல ஒரு பாட்டு இருக்க பெற்ற சிற்றின்பமி பேரின்பமாம்படி உற்றவரும் பரிசு உந்தி பர <laughs> ஒரு பாட்டு ஒண்ணு நம்ம இந்த பேர் தான் பாடுனது அந்த சிற்றின்பத்தில கூட அந்த பேரின்பத்தை கண்டு அது மாதிரி எங்கே இருக்குன்னு கேட்டால் சுந்தரமூர் சுவாமிகள் பறவையாரோடு கூடி இன்புறுகின்ற பொழுது பொன்னாரும் குவிமுலை சார்வாக பன்னாலும் பயலியோக தவத்தினில் சேர்ந்திருந்தார் சீக்கிலர் பறவையாரத்தில் இன்பன் உணர்ந்தவாறே தன்னுடைய பேரின்பத்தையும் அனுபவித்தாராம் அதுதான் இங்கே இதில் பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம்படி உற்ற மாறி உந்தி பர முளையாது பந்தம் என்று உந்தி பர அந்த மாதிரி சிற்றின்பத்தையே பேரின்பமா கருதி நீ வடிவாவது அந்த மாதிரி வந்தால் உனக்கு மீண்டும் பந்தமோ பிறப்போ வராது வராது இப்படி எல்லாம் பாட்டு இருக்கு நமக்கு என்ன பண்றது திருவுந்தியார் ஆகவே காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதி அதனால எங்க பெருமான் வந்து வெளிப்பட்டு விட்டார் சிற்றின்பத்தை எல்லாம் நம்ம நினைச்சு தூக்கி அறிஞ்சிருவோம் அதனால தேவையே இல்லை என்று தூக்கி விடுவோம் மூன்றாவது மண்களில் வின் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதி பெருமான் வழிபட்டு உனக்கு அல்லு செய்து விட்டா இங்க மீண்டும் பிறக்கவும் வேண்டியதில்லை பிறந்து நீ பெருமானை மறக்கவும் வேண்டுவதில்லை பிறப்பு வேண்டாம் பெருமானை மறக்கவும் வேண்டாம் மாலரியா மலர் பாதம் இரண்டும் வணங்குதும் ஆகாதி அந்த திருமாலும் பிரமனும் காண முடியாத திருவடிகளை கூட வணங்க வேண்டுவதில்லை வணங்க வேண்டுவதில்லை அர்த்தம் இல்ல நீ தான் இருக்கும் போது அப்புறம் எங்க பெருமானை வணங்க போகணும் திருமண வீட்டிலேயே இருக்கிற ஆளை பிடிச்சுக்கிட்டு ஏ நீ வந்து இது தாலி கட்டும் போது இருந்தியான்னு கேட்டா அட நான் மூணு நாளாக தான் அங்கேயே கிடக்கிறேனே அப்பா அதனால மாப்பிள்ளை அழைப்பு வந்தது பொண்ணு வந்து அழைப்பு வந்து இது வந்தது இல்லைங்களா அவங்கெல்லாம் சாதம் பெருமாறுறது இது பண்ணுறது ராத்திரி பெட்லாம் எடுத்து போடுறது மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னே எல்லாம் எங்கே வெந்நீர்லாம் இருக்கான்னு பார்க்கறது கல்யாணத்திலேயே நான் முடிவு கிடக்கிறேன் நீ தாலி கட்டினதை பார்த்தியான்னு கூட அது மாதிரி இது அல்லவா பெருமானியே தலைத்து கொண்டிருக்கின்ற பொழுது இதெல்லாம் இதெல்லாம் இடைப்பட்ட செய்தி எல்லாம் வேணுமா மண்களில் விந்து வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதீன் மாலரியா பாதம் இரண்டும் வணங்குதுமாகாதி ஒன்னுதான் வணங்கி கொண்டே இருக்கும் போது மீண்டும் வணங்குறது இருக்கு வேண்டியதில்லை வணங்கி கொண்டே இருக்கின்ற பொழுது மீண்டும் வணங்குதல் இருக்கு இப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களான்னு சொன்னா இப்ப நம்ம போய் கேட்டாங்கண்ணா நானும் போய் வந்து கோயிலுக்குள்ளேயே இருந்து பேசிட்டு இருக்கும்போது கோயிலுக்கு வந்தீங்களான்னு கேட்டீங்கன்னா என்ன பாணி அப்படின்னு கேட்டுதான் அல்ல அதனால பங்க மாலரியா மலர் பாதம் இரண்டும் வணங்குதுமாகாதி பண்களி கூறுதரு பாடலோடாடல் பயின்றிடுமாகாதி பண் சுமந்த பாடல் தான் படிக்கணுங்கிறோம் அதான் பெருமானியே வணங்கி கொண்டிருக்கிறோம் அப்புறம் எனக்கு தனியா பண் சுமந்த பாடல் பெருமானை அடைவதற்கு மனு சுமந்த பாடல் இதெல்லாம் பண்ணிடும் சரிங்களா அங்கேயே தான் இருக்கிறோமேப்பா அப்புறம் என்ன அதனால அதனால பண்களி கூறுதரு பாடலோட ஆடல் அங்கே போகிற போக்கில் ஒரு அருமையான கருத்து பாருங்க இப்போ நாம் ஒரு பண்ணை பாடுனா அந்த பண் என்ன பண்ணணும்னு பண்ணணுமா மகிழ்ச்சி பண்ணுமா ஏன் அடே இவர் வாயில சீகாமரங்கிறே நம்ம வர்றோமே அடாடாடா இந்த ஆன்மா வாழ்க என்று அந்த பண் நம்மை வாழ்த்தணும் அல்லது மருத பண் பாண்டிய அப்படின்னு பார்த்தாலும் சரி அல்லது கேதார கவனம் எடுத்தீங்கன்னாலும் எது பண்ண அந்த பண்ணு வந்து உங்களை என்ன தூரணும் இவர் வாயில வரணும்ப்பா அந்த பண்ணெல்லாம் என்று சொல்றாங்க ஒரு காலத்துல கேபிஎஸ் இந்த திரைப்பட பாட்டெல்லாம் வருகின்ற பொழுது அவங்க வாயில வரணும்னு வேண்டும் ஏன்னா அவ்வளவு அருமையா பண்ணுவோம் இல்லை மதுரை சோமு இவர் இவங்கள மதுரை மணியர் இப்படிதான் இருந்தாங்களே எம் கே ஒரு ஆடல் பயந்தேடும் ஆகாதி அந்த மாதிரி பாடலாம் கூட இனி பாட இல்லையே அங்கேயே தான் நம்ம இருக்கிறோமே அதனால பாண்டினன் நாடுடையான் படையாட்சிகள் பாடுதும் ஆகாதி பாண்டி நன்னாடுடையான் யாரு நம்ம பெருமான் பாண்டி நாட்டை தனக்கு உயிர்த்தாக உடையவன் அவன் படை ஆட்சிகள் படை ஆட்சிகள் அதை சேர்த்து விடக்கூடாது சேர்த்து விட்டா ஒரு எண்ணமாயிடும் அதனால படை ஆட்சிகள் அப்படின்னா என்ன படை ஆட்சிகள்னு கேட்டா பெருமானுடைய அந்த படைக்கப்பட்ட அந்த சிறப்புகள் அதான் பெருமானால் படைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆட்சின்னு என்ன இப்ப மண்ணுலகம் விண்ணுலகம் உம்மதே ஆட்சி பார்த்தீங்களா மண்ணுலகும் மின்னுலகும் உம்மதே ஆட்சி மலையறையன் பொற்பாவை